الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد خذ العفو وأمر بالعرف وأرلن الجاهلين وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அன்புக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அண்ணல் பெருமானா சல்லல்லாஹு அலைவ வஸல்லம் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லும் மதினாவிற்கு சென்றதற்கு பிறகு அன்னலாரை நன்றாட நடைமுறை அமல்கள் என்ன இஸ்லாமில் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே சமூக அமைப்பில் மூன்று விதமாக நடந்தார்கள் ஒன்று முஸ்லிம்களோடு நடந்த முறை யூதர்களோடு நடந்த முறை நடந்து கொண்ட முறை இந்த நான்கு அமைப்புகளில் நாம் பெருமானாரை அணுகி பார்க்க வேண்டும் பெருமானார் சமூகத்திற்கு என்ன செய்தார்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு யூதர்களுக்கு எப்படி இஸ்லாத்தை கொண்டு சென்றார்கள் முனாபிக்கீன்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அமலை பெருமானார் எப்படி செய்து இந்த சமூகத்திற்கு காட்டினார்கள் இதில் முதல் முதலாக இஸ்லாமியர்களோடு பெருமானார் நடந்து கொண்ட முறைகளை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் பெருமானார் சென்ற சென்றவுடன் அவர்கள் செய்த முதல் காரியம் தான் அபுபக்கர் அலி அல்லா முத்தாரா பிலால் அலி அல்லா இரண்டு பேர்களுமே வருகிறார்கள் நாயகமே மதீனாவின் சீதோசனம் எங்களுக்கு ஒத்து வரவில்லை அபுபக்கர் அலி அல்லா முத்தாரா இடத்திலே ஆயிஷா அலி அல்லா போய் கேட்டார்களாம் மதீனாவிற்கு வந்து விட்டோம் எப்படி இருக்கிறீர்கள் என்று அபுபக்கர் அலி அல்லா சொன்னார்களாம் ஒவ்வொரு நாளும் நான் மௌத்தை சந்தித்து விட்டு வருகிறேன் ஒவ்வொரு நாளும் மௌத்தாயி மௌத்தாயி பிழைக்கிறேன் ஐஜா அலி அல்லாஹ் உத்தலா பிலால் அலி இடத்திலே சென்று கேட்கிறார்கள் பிலாலே உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அபூபக்கர் அலி அல்லாஹ் சொன்ன மாதிரியே சொன்னார்களாம் இஸ்ராயேலை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன் மதினாவின் சீரோசனம் எனக்கு ஒத்து வரவில்லை قلوبهم சரியாக வேண்டும் என்று முதலாவதாக மதினாவில் துஆ செய்தார்கள் அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுமா தொழுகை நடத்துகிறார்கள் தொழுகை நடத்திய பெருமானார் முதல் முதலில் மதீனாவிலே ஜுமா தொழுகை சாலிம் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலே நடக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சில வார்த்தைகளை சஹாபாக்களுக்கு பதிவு செய்கிறார்கள் அலைக்க பி தக்வல்லாஹ் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் இறையச்சத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ் ரசூலுக்கு இத்தாஅத் யார் செய்கிறார்களோ மய்யுத்தஹில்லாஹ வ ரசூலுஹு ஃபக்கத் ரஷத் அவர்தான் நேர்வழி பெற்றவர் வல்லதீன ஜாஹது ஃபீனா நகதி என்னவும் சுபலனா அல்லாஹ்வுக்காக நாம் ஜிஹாத் செய்ய வேண்டும் ஜிஹாத் என்று சொன்னால் போர்க்களம் அல்ல இபாதத்து செய்ய வேண்டும் இபாதத்திலே நாம் முயற்சிக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் லா தலிமின் நாசாகதா எந்த மனிதர்களுக்கும் நீங்கள் அநீதி அளித்து விடாதீர்கள் எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் உபகாரியாக நடக்க வேண்டும் என்ற ஐந்து விஷயங்களை தான் முதல் குத்துபாவிலே பெருமானார் மதினா நகரத்திலே நிகழ்த்தி காட்டுகிறார்கள் ஒரு தனி வீட்டிலே நடத்திய பெருமானார் ஜுமா நடத்திய பெருமானார் ஒரு பள்ளி கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நம்ம மஹல்லாவோட பள்ளி கட்டணும்னு ஆசைப்பட்ட என்ன நடக்கும் யாராவது இடம் கொடுப்போமா நம்முடைய வீட்டிலே உபகாரமாக அதிகமாக இடங்கள் இருந்தாலும் கூட கொடுக்க மனம் வராது ஆனால் ரெண்டு ஏழை தோழர்கள் எத்தீமான சஹாபிகள் சஹல் ரலியல்லாஹ் சுஹைல் ரலியல்லாஹ் ரெண்டு ஏழை பிள்ளைகள் பெருமானாரிடத்திலே வந்தார்கள் உங்களுக்கு மஸ்ஜிது நபவி உருவாக்கப்படுகிறது பதினஞ்சு நாள் பள்ளிக்கு மேல முகடு இல்ல மஸ்ஜிது நபவிக்கு அதற்கு பிறகு பேரித்த ஓடிகளால் கூரை ஓடப்படுகிறது பெருமானார் நீண்ட தக்பீர் கட்டின மேல முட்டுது பெருமானார் சஹாபாக்களை பார்த்து சொன்னார் சொன்னார்களாம் கல்லில்லை மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம் குடிசை போட்ட மாதிரி இருக்குன்னாங்க குடிசை போட்ட மாதிரி போட்டிருக்கீங்களே கொஞ்சம் உயர்த்தக்கூடாதா என்று பெருமானார் செல்லல்லாக அழைவு செல்லும் என்றவர்கள் பேசி அதற்கு பிறகு உயர்த்தப்படுகிறது பெருமானார் செல்லல்லாக அழைவு செல்லும் மசிது நபவியின் துவக்கம் அதுதான் மதீனாவிற்கு சென்று உருவாக்கிய மசிது நபவியில் பெருமானார் தொழ வைக்கிறார்கள் ஆனால் வைத்துள் முக்கத்தஸை நோக்கி தொழ வைக்கிறார்கள் பதினேழு மாதங்கள் யூதர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் முகம்மது யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் முகமது யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் எங்கள் கிபிலாவை பார்த்து தானே தொழுகிறார் யூதர்கள் தொழுகிற இடம் யூதர்கள் முன்னோக்குகிற கிபிலா அன்றும் இன்றும் பைத்துல் முக்கத்தஸ் பெருமனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனதிலே இயற்கையாகவே காபாவின் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் நபியே நாயகமே உங்களுடைய கிபிலாவை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் பைத்துல் முக்கத்தை விட்டுவிட்டு நபியே நாயகமே நீங்கள் காபாவை பாருங்கள் என்று முதல் முதலில் காபாவின் பக்கமாக கிபிலா அமைத்து கொடுத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிது நபவியில் இருக்கிற கிபிலா இருக்கிறதே இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்ட கிபிலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ரிசல்ட்ல ஒவ்வொருத்தரா கூப்பிடும் போது நம்ம பேர் வராதா வராதா வராதா என்று ஏங்குவதை போல அழிலி அல்லாஹு தஆலா நமக்கு யாரை ஏற்படுத்த போகிறார்கள் நமக்கு யாரை ஏற்படுத்த போகிறார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்க அழிலி அல்லாவின் பெயரை பெருமானார் சொல்லவே இல்லை அழிவெளி எல்லானால பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கடைசியில கசுர அலுமி யார சூலம்னா நாயகமே என் முதுகன் தண்டு ஒடிந்து விடும் போல் தெரிகிறது நாயகமே நானும் எல்லா பேர்களையும் கேட்டு கேட்டு பார்த்து விட்டேன் நாயகமே என் பெயர் வரவே இல்லை நாயகமே பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லம் சொன்னார்கள் அந்த ரஃபீக்கி ஃபித் ஜன்னா நீதான் எனக்கு இந்த உலகத்திலும் தோழன் நாளை மறுமையிலும் தோழன் என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்திய நாயகம் ஒரு பத்து வரி செய்தியையும் சொல்லி காட்டுகிறார்கள் வெறும் கையை சேர்த்ததோட மட்டும் விடாம இனி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த உபதேசம் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் உலுக்கி போடுகிற உபதேசம் இதுவரை உலகம் தோன்றிய நாளிலிருந்து இதுவரை எத்தனை ஐம்பது ஜோடிகளுக்கு பெருமானார் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்களே அதற்கு பிறகு அவர்களுக்குள் ஒரு சின்ன மனவருத்தம் வந்ததாக வரலாறு இல்லை தன் மனைவியை தலாக்குவிட்டு தன் தோழர்களுக்கு கட்டி கொடுத்தவர்கள் அவர்களை தவிர உலகத்தில் வேறு யாரையும் பார்க்க முடியாது தன் சொத்துக்களை இரண்டாக பிரித்து இன்னைக்கு கூட பிறந்த அண்ணனுக்கே தர்றதில்லை தம்பிக்கே தர்றதில்லை சொத்துக்களை இரண்டாக பிளந்து பெருமானார் தோழர் என்று சொன்னதற்காக சகோதரர் என்று சொன்னதற்காக சொத்துக்களை கொடுத்தவர்கள் அந்த சகாபாக்கள் இது போன்ற ஒரு சரித்திர நாயகர்களை இதுவரை உலகம் கண்டதில்லை நான் சொல்லவில்லை மாற்று மதத்து அறிஞர்கள் ஒரு முஸ்லிமை சபிக்க கூடாது அவன் நாசமா போக அதுல போக இதுல போக வீட்டுல இருக்கிற பொம்பளைய கூட தாம் பெத்த மகனையே அனுப்பிச்சிடுறாங்க நீ அதுல போக பஸ்ல போக கார்ல போக சொல்ற மாதிரி அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இம்ரஹத்தை ஆமிதியா விபச்சாரம் செய்து தண்டனை கொடுக்கப்படுகிறது கல்லால் எறியப்படுகிறது உயிர் போகிற நேரத்திலே கல்லடிபட்டு ரத்த துளி ஒன்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவினுடைய சட்டையில் படுகிறது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொன்னார்கள் ஒரு விபச்சாரியின் ரத்தம் என் மீது பட்டுவிட்டதே என்றார்கள் இதை பார்த்த உடனே அல்லாஹ் இவளுக்கு சாபத்தை தருவானாக என்று சொன்ன உடனே பெருமானாரின் முகம் மாறுகிறது உமர் யாரை பேசுகிறார் இந்த பெண் செய்த தௌபாவை பற்றி உனக்கு தெரியுமா தன் தவறை உணர்ந்தவள் அவள் தன் தவறை உணர்ந்து சாவுக்கு ரெடியானவள் அவள் அவள் செய்த தௌபாவை பற்றி உனக்கு தெரியுமா அதை நான் பிரித்து கொடுத்தால் மதினா முழுக்க கொடுக்கலாம் என்றார்கள் நீ யாரை பேசுகிறாய் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை லானத்து செய்யக்கூடாது அந்த சகோதரர்களுக்கும் உள்ளே ஒருவருக்கொருவர் லானத்து செய்து கொண்டதாக ஒரு வரலாறை காட்டவே முடியாது சாதர் அலி அல்லாஹ் சாதர் அலி அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் லானத் செஞ்சதாக இல்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லாஹ் சாதர் அலி அல்லாஹ் லானத் செய்ததாக இல்லை சஹாபாக்களுக்குள்ள இந்த நிலையே இல்லை நான்காவதாக சொன்னார்கள் ஐயக்கூன இஸ்தில்லாஹ் அல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினுடைய நன்மையை மட்டும் பார்க்க வேண்டும் செய்யறாருன்னு பார்க்கலாம்னா எல்லாரும் செய்யற மாதிரி தொழுகிறாரு நோன்பு வைக்கிறாரு தாஜத் தொழுகிறாரு விக்கிரி செய்யறாரு அவ்வளவுதான் செய்யறாரு எல்லோரும் செய்வதை போன்றுதான் செய்கிறீர்கள் ஆனால் பெருமானார் உங்களை குறித்து சொர்க்கவாசி என்று சொன்னார்களே நீங்கள் அப்படி என்னதான் செய்கிறீர்கள் அவர் சொன்னார் வேறொன்றும் செய்வதில்லை விருந்துக்கு வர்றேன் சொன்ன ஒண்ணு உங்களை ஏத்துக்கிட்டேனா இல்லையா அதான் நல்லதை மட்டும் பார்க்கிற மனப்பான்மை பக்கத்துல தானே வீடு இருக்கு நீங்க ஏன் விருந்துக்கு வர்றீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டானா அடுத்த தெருவுல வீடு இருக்கு மூணு நாள் என் வீட்டுல வந்து தங்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு கேட்டனா தீமைகளை பார்க்கிற பழக்கம் எனக்கு இல்லை எனவே நான் பெருமானார் எனக்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள் இன்றைக்கு நாம் அந்த மாதிரி பார்த்திருக்கிறோமா நன்மையை மட்டுமே பார்த்திருக்கிறோமா அதுக்கு நேர் மாற்றமா தீமையை மட்டுமே பார்த்திருக்கிறோம் வாழ்க்கை உள்ள தண்ணி இருக்கும் ஒரு நாள் தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நிர்வாகம் தீமையை மட்டுமே பார்க்கிற பண்பாடு ஒரு முஸ்லிமுக்கு ஆகாத பண்பாடு ஐந்தாவதாக பெருமான சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி விட்டு சொன்னார்கள் ஐயக்கம் யாஜத்தா ஒரு முஸ்லிம் அடுத்த சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றார்கள் தேவைன்னு வந்துருச்சுன்னா தோழருக்காக களம் இறங்கி வேலை செய்ய வேண்டும் பெருமானாரின் தோழர்கள் செய்தார்கள் வரலாறுகள் ஆயிரம் உண்டு ஒரு எத்தீம் விசாரிக்க வேண்டும் இன்னைக்கு நோய் விசாரிக்கிறதையே ரொம்ப தரக்குறைவாக நம்ம சமுதாயம் நினைக்கிறது ஒரு சகோதரருக்கு நோயா இன்னொரு சகோதரர் விசாரிக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சாதிப் இப்னு உபாதா রাদিয়াল্লাহு நோய் விசாரித்த வரலாறுகள் உண்டு பாத்திமா রাদিয়াল্লাஹு நோய் விசாரித்த வரலாறுகள் உண்டு அலி রাদিয়াল্লাஹு நோய் விசாரித்த வரலாறுகள் உண்டு நிறைய நெடுக செல்கிறது எட்டாவதாக பெருமானார் சொன்னார்கள் ஐயத்தபி அஜனாசத்தா நண்பர்கள் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருங்க ஜனாசாவிலே பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் கபரில் இறக்கி வைக்க வேண்டும் அடக்கும் வரை இருக்க வேண்டும் ஜனாசா தொழுகிற வரை யார் இருக்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத்து நன்மை உண்டு அடக்கும் வரை யார் இருக்கிறாரோ அவருக்கு ரெண்டு கீராத்து நன்மை உண்டு என்று தோழர்களிடத்திலே சொல்ல தோழர்களுக்கே அரபி தெரியல சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார சொல்லலாம் மல் கீராத் கீராத்து கீராத்துனா என்ன நாயகமேன்னு கேட்டாங்க இப்ப பெருமானார் பேசிய அரபி அரபி இலக்கணம் ஜிப்ராயில் கற்றுக் கொடுத்த அரபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பேசிய அரபி வரலாறு சொல்கிறது மல் கீராத் யா ரசூலல்லாஹ் கீராத்னா என்ன நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மிஸ்ல உஹதின் என்றார்கள் ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவுக்கு நன்மை ஒரு ஜனாதாவுக்கு பின்னாடி போய் தொழுதால் உகது மலை அளவுக்கு நன்மை உண்டு அடக்கினால் இரண்டு உகது மலை அளவுக்கு நன்மை என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி என்பதை எண்ணி பார்க்கிறோம் பெருமானார் விடவில்லை அடுத்தும் பேசுகிறார்கள் ஒன்பதாவதாக அயுஹிப்பலி அகீகி மா யுஹிப்புலி நப்சிஹி சகோதரத்துவத்தை ஏற்படுத்திய நாயகம் எல்லாத்துக்குமே ஒரு சீலை வச்சிருக்கிறான் நம்ம சமுதாயம் அதை வாங்கி கொடுக்கலாமா அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற பொழுது தன் மனைவிக்கு ஜக்காத்து சீலையை வாங்கி கொடுப்போமா அதுக்கு ஒவ்வொன்றும் அந்த பார்டர் வச்ச சீல இந்த பார்டர் வச்ச சீலை அப்படியாக்கும் இப்படியா அன்புக்குரியவர்களே இப்ப ஏழைகள் வாழக்கூடாதவர்களா யோசித்து கடைசி கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஐயா அவர்கள் பாவங்களை குற்றங்களை மன்னித்து வாழ வேண்டும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி இந்த பத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் வஃபாத்தாகிற வரை கடைபிடித்தார்கள் பெருமானார் முஸ்லிம்களோடு நடந்து கொண்ட முறை இது அடுத்து யூதர்களோடு பெருமானார் எப்படி நடக்கிறார்கள் மதினமான அறத்திற்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு யூத சமுதாயத்தின் ஆதிக்கம் வலுவாக இருந்த நேரம் பெருமானார் உள்ளே நுழைகிறார்கள் ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டு யூத சமுதாயத்திடத்திலே பெருமானார் செல்கிறார்கள் யூதர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் நான் அல்லாஹுவின் தூதன் என்பது உங்களுக்கு தெரியும் காரணம் தௌராத்திலே என்னுடைய தன்மைகள் அத்தனையும் படித்திருக்கிறீர்கள் என்னுடைய அடையாளங்களை பார்த்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் இந்த யூதர்கள் அரபி கபீலாக்களோடு அவ்வப்போது சண்டை போடுவார்கள் பனு அசத் கபீலாவோடு சண்டை போட்டு இருக்கிறார்கள் அத்ஃபானோடு சண்டை போட்டு இருக்கிறார்கள் ஜுஹனி கபீலாவோடு சண்டை போட்டு இருக்கிறார்கள் அதனால் அந்த யூதர்களுக்கு அரபுகள் என்று அழைப்பிடிக்காது இந்த சண்டையில் எல்லாம் அந்த யூதர்கள் கையாண்ட வார்த்தை முஆத் ஜபர் அலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள் பிஸ்ரிபுன் பராரலி அல்லாஹ்வுத்தால அறிவிக்கிறார்கள் அந்த யூதர்கள் கையாண்ட வளர்த்த சண்டை வரும் போதெல்லாம் இறுதி நபி முகம்மதை கொண்டு இறுதி நபி அகமதினுடைய வசீலாவை கொண்டு யாழ்லா வெற்றியை தருவாயாக எல்லா வெற்றிக்கும் அந்த முகம்மதை தான் அழைச்சிருக்கிறாங்க யாழ்லா அத்பானோடு சண்டை போடுகிறோம் முகம்மதின் பொருட்டார் எங்களுக்கு வெற்றியை கொடு அகமதின் பொருட்டார் வெற்றியை கொடு கேட்டது புள்ள நாயகத்தை வச்சு பெருமானார் நான் தான் நபி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல பெருமானார் அரபி குலத்தில் பிறந்தார்கள் என்பதற்காக யூதர்கள் வேற எங்கேயாவது பிறப்பாரு நினைச்சிட்டான் அரபி குலத்தில் பிறந்தார்கள் என்பதற்காக போராடி கொண்டதற்காக நாங்கள் ஈமான் கொள்ள முடியாது என்று யூத கோமுகள் ஒரு கூட்டம் தனியாக சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபு பிஷ்ரை அழைக்கிறார்கள் இன்னல்லாஹி யஅமுரு பில் அத்ரி வல் இஹ்சான் என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய மொத்தத்தையும் அதுக்குள்ளே வைத்திருக்கிறான் அல்லாஹ் நீரத்தை ஏவுகிறான் உபகாரத்தை அல்லாஹ் ஏவுகிறான் சொந்த பந்தத்தோடு நேசித்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான் மூணு தடுக்கிறான் அல்லாஹ் கெட்ட பேச்சுக்கள் கெட்ட செயல்கள் புரட்சி இந்த மூன்றையும் தடுக்கிறான் அல்லாஹ் என்ற வசனத்தை ஓதி காட்ட இது மனித சொல் அல்ல என்று தன்னுடைய அண்ணன் ஹுஜிபுன் அஹ்தப் இவன் தான் ஹுஜிபுன் அஹ்தப் தான் யூதர்களின் தலைவன் இவரிடத்திலே போய் முகமது சொல்வது உண்மையாகத்தான் இருக்கிறது கபீலாவாக அவரை பார்த்து விட்டால் நீ என்ன ஏது என்று கேட்காதே மகனே சொல்லிட்டு வாப்பா போறாரு நீ என்ன ஏது என்று கேட்காதே மகனே கரம் பட்டு விடு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிடு மகனே மகனே நான் தௌராத்திலே படித்திருக்கிறேன் மகனே என் காலம் அவரை தொடுகிற காலமாக இருக்காது மகனே நுபுவத்தை பெற்று அவர் வருகிற காலம் உன் காலம் தான் மகனே அவரை நீ விட்டு விடாதே மகனே உன்னால் நானும் சொர்க்கத்திற்கு வரலாம் மகனே அவர் வருவதற்கு முன்னால் அவரை நான் நபி என்று ஈமான் கொள்ளுகிறேன் மகனே எனவே அவரை விட்டு விடாதே மகனே என்று சொல்லி விட்டு நுஅமானு சபஇ இறந்து போகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அய்யூப் அன்சாரி வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு நுஅமானு சபஇ வருகிறார் பெருமானாரை பார்த்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொள்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம் நுஅமான் நீ ஒரு ஆள் தான் நுஅமான் யூதர்களிலேயே கேள்வி கேட்காமல் ஈமான் கொண்டவர் எந்த கேள்வியும் கேட்காமல் ஈமான் கொண்டவர் நீ ஒருவர் தான் கடைசியில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நுஹ்மானுக்கு கொடுத்த சிறப்பு அரபுகள்ல ரெண்டு பேர் நபின்னு வாதிட்டான் ஒன்னு முசைலமத்துல் கத்தாப் இன்னொருவன் அஸ்வதுல் அனசி அவனும் தன்னை நபி என்று சொல்லி வாதித்தான் அவனை கொன்று குவித்தவர் இந்த நுஹ்மானு சபைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது அதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வர இருப்பவர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் யூத தலைவன் அப்துல்லாஹி இப்னு சலாம் முந்திய வேதங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர் எதை கேட்டாலும் உடனே சொல்லுகிற அளவிற்கு தௌராத்தை படித்து கரைத்தவர் அப்துல்லாஹி இப்னு சலாம் வீட்டில பேரித்த மர வேலைகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய குப்பி வாப்பாவுடைய தங்கச்சி ஹாலிதா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ முகம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறாராம் மதினா நகரத்திற்கு வந்திருக்கிறாராம் இறுதி நபியாம் என்று கேட்ட சலாம் பறக்கிறார்கள் நடக்கவில்லை பறக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பார்க்கிறார்கள் புகாரிகளை பதிவான வரலாறு பெருமானாரை பார்த்தவுடன் சொன்னார்கள் இவர்கள் மனதுக்குள்ளே பேசுகிறார்கள் இந்த முகம் நபியின் முகம் இந்த முகம் நபியின் முகம் பெருமனார் செல்லல்லா அலைஹி என்ன பேசுறாங்கன்னு போன உன்னையுமே அஸ்ஸலாமு அழைக்கும் அன அப்துல்லாஹ் இப்னு சலாம் நான் தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் பெருமனா செல்லல்லாஹு அலைஹி செல்லம் அரபியில அவங்கள மாதிரி பேசினவங்க உலகத்துல யாருமே இல்ல அப்சு சலாம் வாத்தடி முத்தாம் இவர் சலாம்ங்கிறாரு பெருமானார் அந்த மீம்லயே முடிக்கிறாங்க அப்சு சலாம் இனிமேல் நீங்கள் சலாத்தை பரத்துங்கள் வாத்தடி முத்தாம் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுங்கள் சிலுல் அர்ஹாம் எல்லாமே மீம்ல முடிக்கிறாங்க பெருமானார் சொந்த பந்தங்களை செய்யுங்கள் சல்லு வன்னாஸ் நியாம் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் எழுந்து தொழுங்கள் அப்படி செய்தால் ததுகுலுல் ஜன்னத பிசலாம் சலாமத்தா நீங்க சொர்க்கத்துக்கு போயிரலாம் வேற எதுகுமே பேசல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொல்லுவார்கள் பெருமானார் இடத்திலே முதலில் கேட்ட ஹதீஸ் இதுதான் அது என்ன கொண்டே ஆரம்பிச்சு பெருமானார் என்னலயே முடிச்சிட்டாங்க அப்சு சலாம்ல ஆரம்பிச்சு சலாத்தி பரத்துங்க என் பேர்லயே ஆரம்பிச்சு துதுகுள் ஜன்னத்து பி சலாம் சலாம்லயே முடிச்சாங்க அவர் சொன்னது என் பேரு அப்துல்லாஹி இப்னு சலாம்னு தான் சொன்னாரு பெருமானாரினுடைய அந்த கவி நயம் அவர் விடல சோதித்து பார்க்க வேண்டும் என்று மூன்று கேள்விகளை கேட்டார் அப்துல்லாஹ் இப்னு சலாம் முதல் முதலில் கியாமத்தினுடைய அடையாளம் எது அப்போது அஸ்ராத்தி ஸா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு நெருப்பு வரும் மஸ்ரிக்கிலிருந்து மகரிப் வரை மக்களை விரட்டும் கிழக்கிலிருந்து மேற்கு பகுதியிலே மக்களை விரட்டும் பெரிய அடையாளம் இரண்டாவதாக அவர் கேட்டார் முதல் முதலில் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற உணவு எது என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதை ஹூத் மீனினுடைய ஈரலைத்தான் அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் பிறக்கிற குழந்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒப்பாகிறதே இது எப்படி என்று கேட்கிற பொழுது அப்துல்லாஹி இப்னு சலாமை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஆணினுடைய விந்தணுவை பொறுத்தும் பெண்ணினுடைய மதன நீரை பொறுத்தும் தான் அந்த குழந்தையினுடைய உருவம் தீர்மானிக்கப்படுகிறது இது தௌராத்திலும் பொறிக்கப்பட்ட வாசகம் இது உடனே காட்ட உன்னை கட்டி பிடித்து அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொள்கிறார்கள் தன்னுடைய குப்பி இடத்திலே சொன்னார்கள் தன்னுடைய மனைவி இடத்திலே சொன்னார்கள் குடும்பமே ஈமான் கொண்டார்கள் வரலாறு சொல்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத சமுதாயத்தை தனித்தனியாக சந்தித்தார்கள் மைமூன் இப்னு யாமின் இவர் ஒரு பெரிய யூத தலைவர் மைமூன் இப்னு யாமின் பெருமானாரை பார்க்க வேண்டும் உண்மையிலேயே நபியாக இருந்தால் ஈமான் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அங்கேயே கொன்று குவித்து விட வேண்டும் என்ற முடிவோடு வர்றார் மைமூன் இப்னு யாமி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஏழைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஏழை கேட்கிறார் ஏதாவது எங்களுக்கு உதவுங்கள் நாயகமே என்று கேட்க பெருமானார் பாக்கெட்ல எதுவுமே இல்ல கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை பெருமானார் என்ன சொல்வதென்றும் தெரியவில்லை இத பயன்படுத்திக்கிட்டு மைமூன் இப்னு யாமின் வந்து சொல்லுவார் நான் கொடுக்கிறேன் நாயகமே முகம்மதே நான் கொடுக்கிறேன் ரெண்டு மாசத்துக்கு பிறகு எனக்கு கொடுங்க பணமாக அல்ல பேரித்தம்பளமாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல பெருமானார் அந்த பணத்தை வாங்கி அப்படியே யூதருக்கு அந்த ஏழைக்கு கொடுத்துறாங்க ரெண்டு மாதத்திற்கு ரெண்டு நாள் இருக்கிறது மைமூன் இப்னு யாமின் வருகிறார் உமர் அலி அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறார்கள் சஹாபாக்கள் இருக்கிறார்கள் நேரா நாயகத்தினுடைய சட்டையை முறுக்குகிறார் அரபுகள் வாக்குறுதியை மீறுபவர்கள் ரெண்டு மாதத்திலே நான் பெரித்தமிழம் தருகிறேன் என்று சொன்னீர்கள் ஆனால் தரவே இல்லையே என்ன முடியறதுக்கு ரெண்டு நாள் இருக்கிறதே இல்லை இல்லை நாட்கள் முடிந்ததே நீங்கள் தரவில்லை என்று பெருமானாரின் சட்டையை முறுக்க அருகில் இருக்கிற உமர் அலி அல்லா பெருமானாரை ஏறிட்டு பார்த்தாலே கழுத்தை பிடிச்சிருவாங்க சட்டையை முறுக்குனா உமர் அலி அல்லாஹ்வால் தாங்கிக் கொள்ள முடியுமா ரத்தம் சூடேறுகிறது உமர் அலி அல்லாஹு தஆலா என்பவர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்த உமர் அலி அல்லாஹு தஆலா நாடையை ஆடையை முறுக்குகிறாய் என்று அந்த யூதன் மைமூன் யாமினுடைய கழுத்தை பிடித்து உயர்த்துகிறார்கள் உமர் அலி அல்லாஹு தஆலா ஆரம்பித்தால் வாள் சதையை சந்திக்க தேவையில்லை ஆள் கீழே விழுந்து மூத்தா போயிடுவான் அந்த அளவிற்கு இருக்கிற பொழுது உமர் அலி அல்லாஹ்வின் கர்ஜனை ஒரு பக்கம் உமர் அலி அல்லாஹ் ஆடையை பிடிக்க பெருமானார் இறக்கு என்றார்கள் உமரே இறக்கி விடுங்க இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை நீங்கள் தலையிடாதீர்கள் பெருமானாரின் பொறுமையை சோதிக்கிறதுக்கு தான் முடிச்சிருக்கிறார் எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை அவரின் ஆடையை பிடித்ததால் இருபது வசக் பேரித்தம்பழம் அதிகமாக கொடுங்கள் என்றார் கொடுக்க வேண்டிய பேரிச்சம்பழத்தை கொடுத்து இருபது வசக் கொடுங்கள் என்றார்கள் ஒரு வசக் என்பது நூத்தி எண்பது கிலோ இருபது வசக் மூவாயிரத்தி அறுநூறு கிலோ உமரளி எல்லாம் முகமெல்லாம் சுண்டி போச்சு சும்மா கழுத்தை முடிச்சதுக்கு மூவாயிரத்தி அறுநூறு கிலோவா பெருமனா செல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டார்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் கொடுக்க பேரிச்சம்பழங்களை எல்லாம் வாங்கி ஒரு மூடையிலே வைத்த மணி ஆமி பக்கத்தில் இருக்கிற தோட்டத்திற்கு சென்றார் ஒழு செய்கிறார் ஒழு செய்து விட்டு அதே உமரை கூப்பிடுகிறார் உமர் எல்லாம் அல்லாஹ் தஆலா நான்லாம் வர மாட்டேங்கறாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை பிடிச்சதுக்கே அறுநூறு கொடுத்திருக்கேன் அந்த வேலையெல்லாம் வேண்டாம் இல்லை இல்லை வர வேண்டும் உமர் அலி அல்லாஹ்வின் கரத்தை பிடித்து பெருமானாருக்கு முன்னால் நிறுத்தி உமரை நான் சாட்சியாக வைத்து உங்களின் மீது ஈமான் கொள்ளுகிறேன் நாயகமே அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் உங்களின் பொறுமையை சோதிப்பதற்காக இரண்டு பேர்களும் பெருமானார் இடத்திலே செல்கிறார்கள் யூத தலைவர்கள் மதினாவுக்குள்ள பெருமானார் போன உடனே ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டாங்க என்று நம்முடைய சமுதாயம் நினைக்கிறது இல்லை பெருமானாரினுடைய எட்டாண்டு கால வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை மதினாவிற்கு சென்ற எட்டாண்டு கால வாழ்க்கை காவிமனாசிர பொய்யிமனாத்தா இரண்டு பேர்களும் சென்று உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் படைத்தது யார் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் என்றார்கள் பெருமானார் அப்ப அல்லாஹ்வ படைச்சது யாருன்னாங்க ஒவ்வொன்னா கேட்டுட்டு இதை படைச்சது யாரு அதை படைச்சது யாரு கடைசியில் அல்லாஹ்வ படைச்சது யாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தின் உச்சத்திற்கு செல்கிறார்கள் உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வகையை இறக்குகிறார்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய சூரா சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹ் சூரா இருக்கிறதே இந்த யூதர்களுக்கு பதிலடியாகத்தான் வந்துச்சுன்னா கோழி முட்டை இவன் கோழி போய் அவங்க தோட்டத்துல முட்டை போட்டுருச்சு எப்படி இந்த கோழி முட்டை போடலான்னு கோழி தலையில கல்ல போட்டான் இந்த தோட்டத்துக்கான நீ கோழி தலையில தானே கல்ல போற நான் ஓன் தலையிலே போறேன்டா என்று அவன் தலையில கல்ல போட்டான் அந்த கூட்டை இவனை கொல்ல இவன் அவனை கொல்ல ஒரு கோழி முட்டை பல பேர் தலைகளை எடுப்பதற்கு காரணமாக இருந்தது முன்னூறு ஆண்டு சண்டை ரெண்டு பேர் அண்ணன் தம்பி சண்டை பெருமானார் மதினாவிற்குள்ளே வந்து முப்பது நாட்களிலே சகோதரர்களாக மாற்றி விடுகிறார்கள் முன்னூறு வருஷ சண்டையை முப்பது நாள்ல மாத்தினா தாங்கிக் கொள்ள முடியுமா சாதி சாதிபுனு கைஸ் வருகிறான் இரண்டு பேர்களுக்கு ஹவுஸ் ஹதரஜ் கூட்டத்திற்குள்ளே சண்டையை ஏற்படுத்துகிறார் ஜப்பாரிபுனு சஹ் இவர் ஹதரஜ் கபீலாவை சார்ந்தவர் ஹவுஸ் இவனு நபலா இவர் அவுசு கூட்டத்தை சார்ந்தவர் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் சண்டை முற்றி அந்த சண்டை சமூக சண்டையாக மாற்றப்படுகிறது அவுசே வாருங்கள் ஹஸ்ரஜே வாருங்கள் என்று ரெண்டு பேரும் இனி இனக்கலவரமாக மாறப்போகிறது உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலையிட்டு ஈமானினுடைய ஜோதியை அங்கு ஏற்படுத்தினார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதற்கு பிறகு அவுசுக்கும் ஹஸ்ரஜுக்கும் சண்டை வந்ததாக இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் சண்டை வந்ததாக வரலாறு இல்லை உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர் அபூபக்கர் রাদিয়াল্লাহு தஆலா கடைவீதியிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது அந்த நேரத்துல தான் வமை யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹசனான்னு ஒரு வசனம் இறங்குச்சு வமை யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹசனா அல்லாஹ்வுக்கு யார் அழகிய கடன் கொடுப்பது என்ற வசனம் இறங்குகிறது யூத தலைவன் வருகிறான் நபீல் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து கிண்டலா கேட்டான் உங்க அல்லாஹ் எப்ப போண்டியானான்னு கேட்டான் நான் உமை யுக்ரினுல்லாக அல்லாஹ்வுக்கு யார் கடன் கொடுப்பதுன்னா அல்லாஹ் ஏழையாகி விட்டார் இந்த ஏழை மார்க்கத்தை எல்லாம் பின்பற்றுகிற அளவிற்கு நாங்கள் கிடையாது அபூபக்கர் ரலியல்லாஹு ஓடு வாதம் நடக்கிறது அபூபக்கர் எல்லாம் ஓங்கி அரஞ்சறாங்க பொறுமையின் சிகரம் அபூபக்கர் அறிந்து விடுகிறார்கள் அதுக்குள்ள வகி இறங்கிருச்சு லக்கது சமி அல்லாஹு கவுலல்லதி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னல்லாஹ பக்கீரும் நகன் அகனியா அல்லாஹ் ஏழை நாங்கள் நான் பணக்காரர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நரகம் உறுதியாகிவிட்டது என்ற செய்தி இறங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்புக்காக வருகிறார்கள் நாயகமே இந்த மாதிரி பேசிட்டான் நாயகமே நான் அடிச்சிட்டேன் நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் வருவதற்குள் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இப்படி யூதர்கள் எதிர்வாதம் செய்து பெருமானாரை ஏற்காமல் சென்ற யூதர்களும் மதீனாவில் சில காலங்கள் வாழ்ந்தார்கள் இன்னும் சில யூத கூட்டங்கள் அல்லான்னா ஆமா இதுல என்ன சந்தேகம் இருக்கு மூசாவுக்கு அல்லா தான் எங்களுக்கு அல்லா அப்ப மூசாவுக்கு ஒரே பலகையை அல்லா இறக்கிற மாதிரி உனக்கு இறக்கி இருக்க வேண்டியதானா இல்ல அல்லா சன்ன சன்னமா தான் இறக்குவான் ஒன்னா இறக்குனா தான் நான் ஈமான் கொள்ளுவேன் இல்லாட்டி நான் ஈமான் கொள்ள மாட்டேன் மூசாவுக்கு இறங்கியதை போன்று குரான் மொத்தமாக நல்ல பைண்டிங் பண்ணி மொத்தமா கொண்டு போய் கொடுக்கணும்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு ஏற்பதான் இறங்கும் என்று சொல்ல அப்படியானால் உன்னை ஈமான் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று பெருமானாரின் சபையை விட்டு புறப்பட்டார் ஆனால் பெருமானார் விடவில்லை ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கோமுகள் வந்தார்கள் பனு இஸ்ரவேலர்களில் வந்தார்கள் நாங்கள் எதை சாப்பிடுவது ஹராம் என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதி காலத்திலிருந்து கொண்டு போட்டாங்க வரலாறு பனு இஸ்ரவேலர்கள் என்று உங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டதற்கு காரணம் இஸ்ராயில் என்று ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார் அந்த இஸ்ராயிலுக்கு நோய் வந்த காரணத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த இஸ்ராயேலை பார்த்து சொன்னான் உன் நோய் நீங்க வேண்டுமானால் நீ எதை பிரியமாக சாப்பிடுகிறாயோ அதை விட வேண்டும் அவங்க பிரியமா சாப்பிட்டது ஒட்டகத்தையும் ஒட்டகத்தினுடைய பாலையும் நோய் நீங்குவதற்காக அல்லாஹ் கொடுத்தான் அவ்வளவுதான் நோய் நீங்க வேண்டுமானால் நீங்கள் ஒட்டகக்கறி சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது அந்த இஸ்ராயல் என்ன செஞ்சாருன்னா அந்த சமுதாயமே சாப்பிடக்கூடாதுன்னு ஆக்கியாச்சு ரெண்டாயிரம் வருஷம் எவனுமே ஒட்டகக்கறியும் சாப்பிடல பானும் சாப்பிடல ரெண்டாயிரம் வருஷம் பெருமானார் சல்லல்லாஹு பொலிவசலம் இதனால் தான் அந்த ஒரு தனி மனிதன் ஆராமாக்கி கவுமுகள் ஈமான் கொண்டார்கள் வரலாறு சொல்கிறது இரண்டு பேர்கள் வந்ததாக புகாரி ஷரீஃபிலே வரலாறு உண்டு ஒருத்தன் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு யூதர்கள் போயிட்டே இருக்கிறான் போயிட்டு இருக்கும்போது பெருமானாரை பார்த்து இன்னொருத்தன் சொன்ன ஏய் நபிய பாரு நபிய பாருன்னா பக்கத்துல இருக்கிறாள் சொன்னா நபின்னு சொல்லாதரா அவருக்கு நாலு கண்ணா போயிடும் அவரை யாருமே நபின்னு ஏத்துக்கல நாம நபின்னு சொன்னா உண்மையிலேயே ஏத்துக்கறாங்கன்னு அவருக்கு நாலு கண்ணாகி சந்தோஷமாக்கி விடுவார்கள் உடனே இவன் சொன்னா நம்முடைய வேதத்திலே தான் கலிமாத் ஒன்பது அத்தாட்சிகள் என்றொன்று இருக்கிறதே அதை பற்றி இவரிடத்தில் கேட்கலாம் உண்மையான நபியாக இருந்தால் சொல்லிவிடுவார் ஏன்னா இவர் உண்மை எழுத படிக்க தெரியாதவர் நபியாக இருந்தால் முந்தைய வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட சொல்லுவார் அந்த திஸ் கலிமாத் என்னவென்று கேட்கலாம் ரெண்டு பேர் முடிவு செஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்கிறார்கள் முகம்மதே உங்களை நபி என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் அந்த திஸ் கலிமாத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் வரைக்கும் அதைத்தான் பைஅத்தாக தன் சமூகத்திற்கு கொடுத்தார்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சேகரத்திலே நீங்கள் சென்றால் பைஅத்து கொடுக்கிற வாசகம் இந்த ஒன்பதும் தான் பெருமானார் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ஷைஆ முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது இரண்டாவதாக வலா தக்துல் நஃப்ஸல்லதி ஹரமல்லாஹு இல்லா பில் ஹக் அடுத்தவர்களை அநியாயமாக கொள்ளக்கூடாது மூன்றாவதாக ஜினா செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது நான்காவது லா துஸ்ரிக்கு திருடக்கூடாது ஐந்தாவதாக சிறு செய்யக்கூடாது வலா தஸ்ஹரு ஆறாவதாக பரியானவன் நிரபராதியை கொண்டு போய் அரசனுக்கு முன்னால் நிறுத்தக்கூடாது கொலை செய்வதற்காக ஏழாவதாக வலா தாக்குலு ரிபா வட்டியை கூடாது எட்டாவதாக மொஹ்சனா பத்தினி பெண்ணை இட்டு கட்டக்கூடாது ஒன்பதாவதாக போர்க்களத்திலே பிரமுதுக காட்டக்கூடாது இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்லப்பட்டது குறிப்பாக ஐயுக்கும் யா யஹூத் யூத கூட்டத்தார்களே அல்லாஹ் தஅதிலு அல்லாஹ் தஅதிலு பிஸபத் சனிக்கிழமை நீங்கள் வரம்பு மீற வேண்டாம் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு தானே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் குளிய வெட்டி வச்சிடலாம் வெள்ளிக்கிழமையே எல்லாம் வந்து விழுந்துரும் சனிக்கிழமை எடுத்து சாப்பிடலாம் ஐடியா பண்ணான் இன்னைக்கு நம்ம இந்த ஒத்தியில ஐடியா பண்றோமா இல்லையா யூத கூட்டத்துக்கு கொஞ்சமும் சலித்தவர்கள் அல்ல நாம் ஒத்தி ஆனா வாடகை கூட அட்வான்ஸ் கூட வாடகை கம்மி அட்வான்ஸ் எவ்வளவுங்க நாலே முக்கால் லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாடகை 50 ரூபாய் வெறும் 50 ரூபாய் இந்த ஹிக்மத்தை தான் அன்றைக்கு பனு இஸ்ராயல்கள் பண்ணினார்கள் அல்லாஹ் அவர்களை அழித்தான் வரலாறு சொல்கிறதே இதையெல்லாம் பெருமானார் சொன்ன உடனே கையை காடு அத்தனையும் அந்த ரெண்டு பேரும் முத்துமிடுகிறார்கள் முத்தமிட்டு விட்டு பெருமானார் கலிமாவை சொல்லுங்கள் என்று சொல்கிற பொழுது அது மட்டும் சொல்ல மாட்டோம் என்னை யூதர்கள் கொன்று விடுவார்கள் என்று சொல்லி ஓடிவிடுகிறார் இன்னொரு கவுபுக்கு பெருமானார் செல்லல்லா பணிவச்சனம் செல்கிறார்கள் எத்தனை பேர்களை பெருமானார் சந்தித்தார்கள் வாழ்வில் அவர்களிடத்தில் சென்று பெருமானார் செல்லல்லா பணிவச்சலம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்ல சில அடையாளங்களை கேட்டார்கள் பூமி எல்லாம் அழிக்கப்படுகிற பொழுது மக்கள் எங்கே இருப்பார்கள் என்று கேட்டார்கள் ஐஏஎஸ் அதிகாரி கேட்ட சொல்லுவானா பூமி எல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த மக்கள் எங்கே இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபீ துல்மத்தின் இருளில் இருப்பார்கள் என்றார்கள் அந்த யூதர்கள் சபா சபா அல்ஹம்துலில்லாஹ் வரலாறுகளை பார்க்கிறோம் 72 யூதர்கள் ஒன்றாக வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்போம் பதில் சொன்னால் நாங்கள் இந்த மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறோம் என்று 72 பேர் வந்து நிற்கிறார்கள் என்னவென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் சூரத்தை யூசுஃபை நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள் பெருமானார் ஓதி காட்டுகிறார்கள் 11 நட்சத்திரங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்வதை போட்டு கனவு கண்டார்கள் அந்த 11 நட்சத்திரம் பெயரையும் சொல்லுங்க பதினோரு நட்சத்திரங்கள் யூசுப் அலை கனவுல பார்த்த நட்சத்திரம் பதினோரு நட்சத்திரங்களை கனவிலே கண்டார்கள் அந்த நட்சத்திரத்தின் பெயர்களை சொல்லுங்கள் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் பெருமானார் திரண்டா குடிவத்தனம் அலட்டிக் கொள்ளவே இல்லை ஹர்சாம் முதல் நட்சத்திரத்துக்கு பேரு நேர பார்த்து பார்த்து சொன்னாங்களாம் பெருமானார் செல்லல்லா கொலைவு செல்லம் ஹர்சாம் தாரிக் இரண்டாவது நட்சத்திரத்திற்கு பெயர் தை மூன்றாவது நட்சத்திரத்திற்கு பெயர் துல் நாலாவது நட்சத்திரத்திற்கு பெயர் துல் ஐந்தாவது நட்சத்திரத்திற்கு பெயர் வசாப் ஆறாவது நட்சத்திரத்தின் பெயர் அமுதான் ஏழாவது நட்சத்திரத்தின் பெயர் காபூஸ் எட்டாவது நட்சத்திரத்தின் பெயர் ஒன்பதாவதாக லரூஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பத்தாவது முஸ்பிஹ் பத்தாவது நட்சத்திரம் பதினொன்றாவதாக அல் ஃபலீக் என்று சொன்னார்கள் அவர்கள் 72 பேர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வரலாறு சொல்கிறதே யூத சமுதாயத்தோடு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துகிற அந்த வாழ்க்கை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருப்பதை போன்று இருந்து பெருமானாருக்கே புலிபறித்த ஜிந்தீக் என்று சொல்லுகிற முனாஃபிக்கீன்கள் இன்னொரு பக்கம் பெருமானாருக்கு குளிபரிக்கிறார்கள் அவர்களோடும் பெருமானார் இணக்கமாக நடக்க வேண்டிய சூழல் அதுல நாலு பேர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க ஜலாஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் பெருமானாரை பற்றி அவன் பேசுகிற பொழுது சர்வமினல் ஹமீர் காபிர்களிடத்திலே சென்று பேசுவான் கழுதையை விட மிக மோசமானவர் முகம்மது என்றான் வகி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் குதிக்கிறார்கள் நாயகமே அனுமதி கொடுங்கள் நாயகமே நாங்கள் வெட்டு விடுகிறோம் நாயகமே பெருமானார் உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தவர்களை கொல்வதற்காக அனுப்பவில்லை என்று பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அடுத்ததாக நபுத்தல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது அஹப் அஹதுக்கும் ஐ யந்துர இலா ஷயாத்தீன் ஃபல் இலா நபுத்தல் இப்னுல் ஹாரிஸ் யாராவது உலகத்துல சைத்தான பார்க்கணும்னு ஆசையா இருக்கா இந்த நபுத்தல பாத்துக்கங்க இவன் தான் சைத்தான் நாங்க பெருமானார் வாழுகிற பொழுது 63 ஆண்டு வாழ்க்கையில் ஒருவனை பார்த்து இவன் சைத்தான் என்று சொன்னது இவனை தவிர வேறு யாரையும் சொல்லவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு தன்னோடு நன்றாக பேசிவிட்டு அடுத்தவர்களிடத்திலே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்தவன் இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் பெருமானாரிடத்திலே நாயகமே இவனோடு நீங்கள் பேசாதீர்கள் என்று சொல்கிறார்கள் மூன்றாவதாக முரப்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு உன் தோட்டத்திலே இடம் கொடு என்று சொல்லுகிற பொழுது என் தோட்டத்தின் மண்ணை கூட மிதிக்க முடியாது என்றான் ஆமல் கல்ப் வாமல் அபுசார் அல்லாஹ் இவன் உள்ளத்தை குருடாக்கி விட்டான் இவன் கண் பார்வையும் சீக்கிரம் போய்விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கிற பொழுது கண் பார்வை இல்லாமலே இறந்தான் என்று வரலாறு சொல்கிறது இன்னொருவன் யூத் முனாபிக்கீன்களின் தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் இறந்து விட்டார்கள் என்ற வதந்தியை கிளப்பியவன் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் இதைப் போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனூ முஸ்தலிக் போர்க்களத்தில் இருந்து வருகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் சஃபத் இப்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இதைப் போன்று இன்னொரு சஹாபி சஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி இஃப்கு இட்டு கட்டியவன் யாரென்றால் இந்த யூத தலைவன் இருக்கானே அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இவன் குறித்து அல்லாஹ் வசனம் இறக்கினான் இவன் கபருக்கு பக்கத்துல கூட போகாதீங்கன்னா வலா தக்கும் ஃபீ கபரி இவனுக்கு அருகிலே கூட நீங்கள் இருக்க வேண்டாம் என்று பெருமானாருக்கு அல்லாஹ் ஆணையிட்டார் இப்படி ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களையும் வழிநடத்துகிறார்கள் யூதர்களுக்கு இஸ்லாத்தின் அழைப்பை கொடுக்கிறார்கள் முனாஃபிக்கீன்களுடைய நிஃபாக்கிலிருந்து சமுதாயத்தை காக்கிற பொறுப்பையும் பெருமானார் எடுத்துக்கொண்டார்கள் இனி தனி மனித அமலாக அகலாக்காக பெருமானார் எப்படி நடந்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹுரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا لا تدع لنا في مكامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريلا إلا شفيته ولا حاجة هي لك رلا إلا قليته ويسرتها وعديتها يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم